சுற்றுதல் சொன்னா இப்ப நம்ம கண்ணால் நோக்குவது எது இந்த உலகம் காதால் கேட்பது எது இந்த உலகியல் செய்திகள் மூக்கால் வருவது எது இந்த உலகியல் பொருள்களின் நுகர்வு வாயால் அனுபவிப்பது என்ன இந்த உலகியல் பொருள்கள் ஏற்படுகிற உணவு உணவு மற்ற அதற்கு வேண்டிய துணையான சாம்பார் ரசம் செய்யறோம் இதெல்லாம் சரி அதுபோல இந்த உடம்பால் அணிவிப்பது எது இந்த உடம்பு உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரோடு அணைகிறோம் பேசுறோம் இதெல்லாம் அல்லவா அப்படிதான் இப்படி இந்த ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொன்றும் சுட்டி கொண்டிருக்கிறதே குறித்து கொண்டே இருக்கிறதே இந்த குறித்து கொண்டிருப்பதை அறுத்தல் அறுத்தல் அப்போ கண்ணை வந்து என்ன பாக்குது உலக பொருளையே பார்த்துக்கிட்டு இருக்குது அல்லவா அதை கொஞ்சம் மாத்தி கண்கால் கான் மின்களோ எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னாரு எதை பார்க்கணும் கண்கால் காண்மீன்களோ எதை பார்க்கணும் பாட்ட முடிங்க கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எந்தோள் வீசி நின்று ஆடும் பிரான் தனை கண்கால் காண்மீன்களோ சுட்டெடுத்தல் இப்ப உலகியல் பொருள்களையே சுட்டி சுட்டி நின்ற அந்த கண்களை அறுத்து இப்படி கொஞ்சம் திசை திருப்பி அதுபோல செவிகால் கேன் மீன்களோ சிவன் மீரை செம்பாவளம் அப்புறம் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ ஏதாவது சுட்டுறது பாத்தீங்களா இப்ப தலையே நீவனுங்காய்ங்கிற பாட்டு வந்ததுனால ரொம்ப லேசா முடிஞ்சு போச்சு நமக்கு ஏன் திருமுறைக்கு திருமுறையில விடுங்க வேற ஏன் போறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நமக்கு வேற தெரியாது அதனால இந்த வரைக்கும் உலகியல் பொருள்களிலேயே கேட்டுக்கொண்டிருந்த காதினை சுட்டறுத்து இதை கேள்வி ஒளியர் பொருள்களையே கண்டுகொண்டிருந்த கண்ணை அதை நிறுத்தி இதை இதைக்கான் என்று மாற்றுகிறார்களே அதுதான் மடைமாற்றம் மடைமாற்றம் ஒன்றில் செல்வதை விடுத்து இன்னொன்றில் செலுத்துவது இருக்குதே அதுதான் சொல்லுவது இப்படியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் உருபுணலில் மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு அந்த இறைவன் தனக்கு தந்த அந்த பெரு பேருதவி இருக்கு பாருங்க அதை நன்றி உணர்வோடு பல இடங்கள்ல போட்டுக்கிறார் அதுல இருந்து பல இடம் எல்லா இடமும் போட்டுவார் அப்படி இங்கேதான் அப்படியே பெருமானி எத்தனையோ பேர் உன்னை காண வேண்டும் காண வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக நின்று காத்திருக்காங்க அவர்களை எல்லாம் விட்டு விட்டு கேவலம் என்னை ஆண்டாயி அப்படி அது அவரெல்லாம் விட்டு விட்டு தன்னை ஆண்டதுனால தான் ஒரு உயர்வல்ல மிக கேவலமாக இருக்கிற என்னை ஆண்டாய் அது உன்னுடைய கருணையை காட்டுது கருணையை காட்டுது இப்ப நீங்க தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குறவன பாஸ் போடுறது இருக்குது அது அவனுடைய தகுதியை பொறுத்தது இல்லைங்களா சாதாரண பாடிகார்டு மார்க் வாங்குற ஒன்பது மார்க் வாங்கணும்னு பிடிச்சு என்னமோப்பா ஆமையா நான் எங்க வீட்டையே வேற யாரும் இல்லையா நான் தாயா இந்த குடும்ப தலைவன் அல்லவா ஏதோ எழுதி எனக்கு ஏதேனும் நான் பாஸ் ஆச்சுன்னா இதை கொஞ்சம் எனக்கு புவானுக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க அவனையும் கரையேற்றினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப எத்தனையோ பேர் எல்லாம் விட்டுட்டு இந்த வெறும் ஒன்பதை போய் பக்கத்துல ஒரு முன்னால ஒரு மூணை போட்டு விட்டு போ நல்லவன் அப்படின்னு தள்ளி விட்டானா பாஸ் அப்படின்னு ஆயிப்பு அது மாதிரி எல்லாம் எத்தனையோ பேர் இருக்க அவரை எல்லாம் விட்டு கேவலம் என்னை நீ ஆண்டாய் யாரெல்லாம் விட்டுட்டேன்னாரு வெள்ளந்தாள் விரிசடையாய் சில பேர் காலை எழுந்த உடனே நாலு மணிக்கெல்லாம் காலையில போய் நீராடி நீரும் மாறி உன் திருக்கோயிலுக்கு வந்து பெருமானி பொருள் செய்யற புகழ் என்ன சொல்றாங்க வெள்ளந்தாள் விரிசடையாய் பெருமானி ஒரு காலத்தில் கங்கை என்பது இந்த உலகத்தில் அழிக்க வர நீ உன் திருச்சடையில் தாங்கி இந்த உலகத்தை காப்பாற்றிய கருணை வாய்ந்தவன் அல்லவா நீ அப்படி வாறு காக்காவிட்டால் உலகமெல்லாம் எங்கே போயிருக்கும் எங்கேயோ தண்ணியோட தண்ணியா போயிருக்கும் வெள்ளந்தாள் விரிசடையாய் நீ ஏறி கொண்டு போகிறையே ஊர்தி அந்த ஊர்தி என்ன காங்கேயம் காலையா திருவண்ணாமலை காலையா அல்ல அல்ல என்ன அறக்கடவுள் நீ ஊர்ந்து வருவதே அறக்கடவுள் ஆதலால் நீ அறவாடி அந்தனன் திருவள்ளுவர் அறவாடி அந்தனன் என்று சொல்ல ஆகவே நீ ஊர்ந்து வருகின்ற உறுதியே அறமாக இருப்பதனால இந்த ஏனைய எல்லா உயிரிலும் இந்த அறத்தை பற்றி பெறுகின்றது விரிசடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய் என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருபுணலில் மேலாக பதித்துருகும் அவனிற்க மேல இருந்து அப்படியே திருதிருன்னு தண்ணி வருது தண்ணி விழுது எங்க ஐந்தருவியில திருக்குட்டாரம்லாம் போயிருப்பீங்க இல்லைங்களா ஐந்தருவியில விழுது விழுந்தா நிறைய தண்ணி வந்து கொட்டுது காவல்துறை ஐயா யாரும் குளிக்காதீங்கன்னு தடை பண்ணிடும் ஆமா நிறைய தண்ணி வரும்போது குளிச்ச தொலைஞ்சது போயிச்சு போனாலும் போனதுதான் அதனால கொஞ்சம் எல்லாம் தடுத்துருவாங்க அங்கேயும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொட்டுச்சுன்னு வச்சுங்க அது ஏன்டா நீங்க போய் குளிச்சுக்கிட்டு பைப்பில் குளிச்சு விடலாம்பீங்க சொட்டுனாலும் தப்பு கொட்டுனாலும் தப்பு மிகினும் குறையினும் நோய் செய்யும் எங்கள் திருக்குறளை பார்த்தீங்களா எங்கேயும் மறக்க முடியாது அதனால அளவா தண்ணி வந்ததுனாத்தான் அதுவே கூட நமக்கு தலையை வைக்கும்போது ரொம்ப தூரத்துல விடும்போது தலை அப்படியே மேல பாதாங்கள் விழுற மாதிரி இருக்கும் அதனால லேசா அது அப்படியே அதுதான் இதெல்லாம் கம்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்மளால தாங்க முடியாங்கிறத பிடிச்சுக்கலாம்னு இல்லைன்னா கீழே பக்கம் வலிக்கு விட்டுரும் அதனால ரொம்ப நீர்நிலை குளிக்கிறது ரொம்ப கடினமா தான் குளிக்கணும் எச்சரிக்கையோடு குளிக்கணும் தண்ணீர் வரத்தை பார்த்து குளிக்கணும் அதில் கொஞ்சம் அளவா வருகின்ற பொழுது அதையும் பிடிச்சுக்கிட்டு மேலும் நம்ம வந்து அது மாதிரி பயிற்சியும் இல்லையில நமக்கு நம்ம என்ன மீனவர்கள் போன்ற தண்ணீர்லேயே எல்லாவற்றையும் செய்யறவங்களா இருந்தா அவங்க கொஞ்சம் தாங்கும் நாம என்றோ ஒரு நாளைக்கு நம்ம பஞ்சத்துக்கு அவங்க எல்லாம் பரம்பரையா அங்க இருக்கிறவங்க அதனால அவங்க தாங்குவாங்க எதையும் தாங்கும் இதயம் நமக்கு முடியல அதனால பார்த்து செய்யறோம் அப்படி தண்ணி வரும்போது வேகமா வரும்போது தண்ணி நேர கொட்டுச்சுன்னா கொட்டின தண்ணி எப்படி வரும் அப்படியே பொங்கி மேல வரும் இல்லவா அப்படி கீழே விழுறத்தடி வேகமா எவ்வளவுக்கு வேகமா விழுதோ அவ்வளவு வேகமா அது மேல அப்படி மேல எழும்பு அது இயற்கை இயற்கை அது மாதிரி வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி என கேட்டு தாங்கள் கூட பாராட்டல யாரோ திருவண்ணாமலை அன்பர்கள் பெருமான் நோக்கி வெள்ளந்தால் விரிசடையாய் வணக்கம் விடையோன் பெருமானி என்று சொல்றாரு சொன்ன உடனே அவன் காதல கேட்ட உடனேயே அவங்க அன்பு எப்படி ஆச்சான் ஐந்தருவியில அப்படியே நிறைய மழை பெஞ்சு கொட்டி அப்படி வந்து பள்ளந்தாள் உருப்புணலில் கீழ் மேலாக பதைத்துருகும் அந்த தண்ணி அவ்வளவு வேகமா வந்தது அப்படி வந்தது கீழே இருக்கிற தண்ணி எவ்வளவு மேல மிக விரைவில் மேல வருமோ அது போல இவங்க ஆர்வம் படலாம் யார் அதை கேட்ட உடனேயே அந்த தண்ணீரானது விழுந்த நீர் எவ்வளவு ஆர்வமாக மேலே எழுமோ அது போல இவருடைய அந்த நெஞ்சம் அப்படியெல்லாம் பிடிக்குதான் ஆஹா பெருமான் நினைக்கிறார்களே என்று சொல்லி இப்படி பதை தூருகும் அவர் நிற்க எத்தனையோ பேர் கியூல் நிக்கிறான் விட்டுட்டு என்னை ஆண்டாய்க்கு அத்தனை பேரையும் விடுத்து அடியனையும் ஆட்கொண்டியப்பா அதனால நான் என்ன செய்யணும் இப்படி பதைக்கணும் இல்ல நான் என்ன செய்யறேன் உள்ளந்தாள் நின்று அளவும் நெஞ்சாய் உருகாதால் அநேகமா பன்னிரண்டு திருமுறையில இந்த இடம் தான் வேற எங்கேயும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆகும் இது எப்படி இருக்கு தெரியுமா அந்த உன்னுடைய கருணை நினைச்சா எனக்கு நெஞ்சு இந்த இடத்துல மட்டும் இருந்து போதாது இந்த உள்ள உள்ளங் உள்ளங்கால் இருக்கு பாருங்க இந்த உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் நெஞ்சாவே இருக்கணும் அப்படிப்பட்ட நெஞ்சாக நெஞ்சே நீ நீனையாய் என்று இருக்கணும் இந்த பாழா போன இருக்கிற நெஞ்சே வேணுங்களையே அப்ப நெஞ்சு எப்படி இருக்கணும் உள்ளந்தாளிலிருந்து உச்சி அளவும் நெஞ்சாகவே ஆயிடணும் அவ்வளவு பெரிய நீண்ட நடிகை நெஞ்சில ஒண்ணு நினைக்கணும் அப்ப நினைச்சாதாப்பா நல்லது நான் நினைக்க மாட்டேங்கிறனே உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் அநேகமா பண்டு திருமுறையில் இது உடனே தான் வேற இந்த மாதிரி யாரும் பேசல அதுக்கப்புறம் பெருமானி என்ன செய்யணும் இந்த கண்ணு ரெண்டு இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை இந்திரன் மாதிரி உடம்பெல்லாம் கண்ணாய் தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்ணாக வேறுகணும் உடம்பெல்லாம் கண்ணாய் கண்ணா இருந்து முடிஞ்சு முடிஞ்சு பார்த்து பிரயோஜனம் இல்ல கண்ணில் தண்ணி தாரதாரையா கொட்டணும் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நீ செய்திருக்கிற கருணைக்கு இந்த நெஞ்சு போதாது சுவாமி உள்ளந்தாலிருந்து உச்சளவு நெஞ்சாகும் நீ செய்த கருணைக்கு இந்த ரெண்டு கண்ல இருந்து ரெண்டு சொட்டு தண்ணியோ வந்தா பிரயோஜனம் இல்லை சுவாமி இந்த உடம்பெல்லாம் கண்ணா இருந்து அது நீ கண்ணிலையும் தண்ணி சொட்டு சொட்டா வரக்கூடாது வெள்ளமா பெருகணும் இல்லையே இந்த பாவிக்கு இல்லையே அந்த அனுபவம் கிடைக்கலையே உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் பார்த்தார் நெஞ்சு இந்த நெஞ்சே நினைக்க மாட்டேங்குது இதெல்லாம் எங்க நினைக்க போகுது பூரா நெஞ்சா வரல அது போல இங்க இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல உடம்பெல்லாம் எங்க கண்ணாவும் தண்ணி போடுறேன் பார்த்தார் சரி நெஞ்சு நெஞ்சா இருந்தா தானே நெஞ்சம் கல்லாம் இது பாறை இல்ல பாறை இல்ல சி மணிவாசகர் முன்னே அருணகிரிநாதர் பின்னே நெஞ்ச கனகல்ல நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சீ செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் நெஞ்ச கனகல் அப்படின்னு கெட்டியான கல்லாம் கெட்டியான ஆகிய என்ன அதனால இப்படி எப்ப இந்த நெஞ்சு நினைக்கலையோ இது நெஞ்சல்ல பின்ன என்னன்னாரு என்னன்னாரு உடம்பெல்லாம் கண்ணாயன்னா வெள்ளம் தான் பாயாதால் சரி ரெண்டு வல்ல சரி அப்ப இது நெஞ்சல்ல நெஞ்சம் கல்லம் இது பாவி இது நெஞ்ச இது நெஞ்சுன்னா நினைக்குமே இது கல்லு நினைக்காது கண்ணினையும் மரமாம் பாவம் இந்த கண்ணு கண்ண இல்லையான்னு என்னது மரத்துல மரத்துல சில பகுதி கண்ணுன்னு சொல்லுவாங்க இருக்கா கருப்பா அப்படி இருக்கிற இடத்துல இருக்குது அது கண்ணு மரக்கண்ணு மரக்கண்ணோ மண்ணாழ்வார் கண்ணன்று இறக்கண்டாய் முத்தொள்ளாயிரமும் இருக்கு நம்ம திருக்குறள் இருக்குது மரக்கண் சரி அதெல்லாம் வேணாம் இங்க வந்து வெட்டுறாங்க அதனால கண்ணினையும் மரமாம் எனவே இது வந்து கண்ணு உடம்புல இருக்கிற மனித உடம்புல இருக்கிற கண்ணல்ல மரத்துல இருக்கிற கண்ணு அல்லவா கண்ணினையும் மரமாம் பார்த்தார் இந்த ரெண்டு உறுப்பையும் ரொம்ப நொந்து சொல்லிவிட்டார் என்னவே நெஞ்சு நெஞ்சா நீ நீ கல்லல்ல அப்படின்ட்டாரு கண்ணு நீ கண்ணு கண்ண நீ மரத்துல இருக்கிற கண்ணல்ல அப்படின்னாரு அப்புறம் பார்த்தார் சரி அந்த உறுப்பை சொல்லிதான் என்ன பிரயோஜனம் இந்த ஆன்மா தீயா தீவினை செய்த ஆன்மா அதனால அந்த மாதிரி கண்ணு அந்த மாதிரி நெஞ்சமே இருக்கு தீவினையினே உன்னை சொல்லி குற்றம் இல்லப்பா நீ என்ன பண்ணுவ மரக்கண்ணு ஏன் வந்தேன்னாரு இங்க நான் ஆன்மா சரியில்லை அதனால இந்த மரக்கண்ணு ஆன்மா சரியில்லை அதனால கல்லான நெஞ்சு கொடுத்துருக்கிறார் அதனால நெஞ்ச கூட சொல்லப்படாதுப்பா குற்றம் கண்ணை கூட சொல்லப்படாது குற்றம்பா தீவினையினேற்கே நான் செய்த தீவினை அவ்வளவு அதனால அப்படித்தானே இருக்கும் வேற என்னதான் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் இது மாதிரி வருகிற இடம் அநேகமா திருமுறையில இந்த ஒரு தான் என்று சொல்லலாம் இருந்தாலும் திருமுறை முற்றோதல் பண்ணும் போது கவனமா பண்ணி ஏதேனும் ஒரு இடத்துல இருக்குமானா அதையும் சேர்த்துக்குவோம் இல்லையானால் இந்த ஒரு தான் உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளம் பாய வேண்டும் என்றும் உள்ளந்தால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நெஞ்சாயிருக்க வேண்டும் நினைத்த இடம் திருவாசகத்தில் உரடந்தான் என்று சொல்லுவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குறிப்பை அதுதான் திருமுறை முற்றோதல் வேணும்ங்கிற சொல்றது முற்றோதல் மனோரெல்லாம் வருவார் இங்க அந்த கூட என்னால இப்ப இந்த போன தரம் போக முடியல நெய்வேலிக்கு போக முடியல இந்த நாய்க்கும் வேலையில்லை நிக்கவும் நேரம் இல்லைன்னு ஒரு பழமொழி அது வேற யாரையும் பார்த்ததில்லை நாய்க்கும் வேலை இல்லை நிக்கவும் நேரம் இல்லை என்னமோ திருவருள் அப்படி போகுது ஆகவே அது போல இருக்கிற அந்த அருமையான குறிப்பு இருக்குதே வேற எங்கும் சொல்லாத நம்முடைய மணிவாச பெருமன் சொன்ன குறிப்பாக இருக்கிறது நெஞ்ச கனகல்ங்கிறது சும்மா சாதாரணம் உடம்பெல்லாம் நெஞ்சாக இருப்பது உடம்பெல்லாம் கண்ணாக இருக்க வேண்டும் என்பது சொல்றதுக்கே அதுதான் இங்கே வியப்பு என்பதை பார்க்கிறோம் என்ற அளவில் நாம் நின்று இரண்டாவது பாடம் இந்த பகுதியில் சுட்டறுத்தல் என்ற பகுதியில் ரொம்ப அருமையான பகுதி <clears throat> வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல என் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கே இதான் தன்னுடைய தன்னுடைய சிறுமையும் பெருமானுடைய பெருங்கருணையும் நினைக்கிறேன் உண்மையிலேயே பெருமானே நான் ஏதோ அமைச்சராக அப்படிலாம் இருந்தா கூட அமைச்சராக இருந்தா என்ன இந்த உலகியல்ல வினைவையப்பட்ட வேலை தான் ஆமா இப்ப அது அமைச்சராக இருந்தாலும் நீ முறை இவர் வாஜ்பாயா இருந்தாலும் அத்வானியா இருந்தாலும் சொல்றேன் பிரதமர் உண்மைதெல்லாம் ஒத்துக்கிறமே தவிர ஆனா வினைவையப்பட்ட பிறப்பு தானே ஏதோ செய்த ஊர் அவர்கள் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பிரதமர் ஆகாததற்கு அது நீ இடைக்காலத்தில் இந்த மகா கடினம் எல்லாம் பதிமூணு மாசத்துல படுறதுக்கு இல்ல இனிமையாலும் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்க வாழணும்னு நினைக்கிறோம் திருவருள் அப்படி நினைப்பதற்கு எல்லாம் இருந்தாலும் கூட அதுவும் வினிமயப்பட்ட உயிர் தானே அதனால இங்க மனிதனுடைய வந்து செல்வ உயர்வோ மற்ற தாழ்வோ என்பது அல்ல எதுவா இருந்தாலும் அவன் வினைவழி அவன் செய்த வினையை அந்த பிறவியில் எடுத்து அனுபவிக்கும்படியான பிறவிதான் அது ஆதலால் தான் வினையிலேயே கிடந்தேனை நான் செய்த நல்வினை தீவினியின் காரணமாக அந்த தீவினியின் காரணமாக தீமையும் நல்வினை காரணமாக நன்மையை அனுபவித்து இருக்கிறேன் அந்த வினையிலேயே நான் கூட வினையிலே இருக்கின்றேனின்னு சொல்லல வினையிலே வாழ்கின்றேனே என்று சொல்லல வினையிலே கிடந்தேனே இருந்தேன் என்பதற்கும் வாழ்கின்றேன் என்பதற்கும் கிடந்தேன் என்பதற்கும் வேற்றுமை இருக்கு சொல்றமல்ல இப்ப திருவண்ணாமலையில வாழ்கின்றேன் திருவண்ணாமலையில் வசிக்கின்றேன் என்று சொல்றதுக்கு திருவண்ணாமலையிலேயே கிடக்கிறேன் என்பதற்கு வேற்றுமை இருக்கு அல்லவா அது போல வினையிலே கிடந்தேனை என்ன பொருள் கேட்டா நான் வேறு வினை வேறு என்று இல்லாமல் அந்த வினையினுடைய துய்ப்பை நான் பாட்டு ஏதோ நன்மையை நினைத்துக் கொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிற என்னை கிடந்தேனை நீ என்ன செய்தாய் போது போது தனியாக அதை பிரிச்சுக்கணும் சின்ன பிள்ளைய கூப்பிடுற மாதிரி ஏப்பா இங்கே இருக்கிறேன் எங்க கையப்படி கையப்படி அதானே தரேன் தம்பி வருவானே அப்படின்னு சொல்லுவேன் அது போல எங்கே நீ போது எந்திரிப்பா எங்க என்னோட வருவியான் சமத்தல்ல அப்படின்னு போது நீ வாப்பா அப்படின்னாரு அப்படி சொல்லும்போது கூட இவர் வர வரலையா என்னன்னு கேட்டா இவர் யாரு நம்ம கூப்பிடுறாரு அப்படின்னாலாம் அதுக்காக ஏன் ராஜா நான் இப்ப கூட சொல்லியா இப்ப சின்ன குழந்தையில அப்பாடா அப்பா அப்பா அப்பா சொல்லு அப்பா என்று நம்ம அப்பாங்கிறது அதுக்கு அறிவிச்சாதானே தெரியுது நம்ம பெத்த குழந்தைக்கு அப்படித்தானே எல்லாம் இருந்தோம் <laughs> இன்னைக்கு வளர்ந்தோம் இப்ப நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்குது பார்க்கிறோம் அது போல இவர் என்ன சார் பெருமான் என்ன செய்யறானா போது எம்பே என்னோட வருவியான் கையை பிடிச்சுக்குவியான் எங்கே அவன் வருவியான் அப்படின்னு சொன்னோன்னு அது கையை முதல்ல பிடிச்சது பார்த்தது பார்த்துட்டு இது யாரு நம்ம போய் கையை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் நினைச்சுதான் ஆன்மா இந்த வேற யாரும் இல்லடா கேடன் உன்னுடைய வினையெல்லாம் நான் நீக்கிடுவேன் வேற யாரும் நீக்க முடியாது நான் தான் நீக்குவேன் அவன் தான்டா நானு எங்கே கையை பிடி என்று தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாராம் வினைக்கேடன் என்பாய் போல இப்படி அறிவுப்படுத்துகிற ஒரு தாய் தந்தை எப்படி ஒரு குழந்தை எப்படி நான் தான் அப்பாப்பா நான் தான் அம்மாடா உனக்கு என்ன வேணும் பால் தானே வேணும் அம்மா தருவேன் அப்படின்னு சொல்லி ஊட்டுவது போல நான் வினை போது வினைக்கேடன் நான் தான் உன்னுடைய வினையெல்லாம் நீக்கிறவன் வேற யார் நீக்குவா ராஜா வினைய நான் தான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி வினைக்கேடன் என்பாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து எவ்வளவு கருண் இருந்தா செய்ய முடியும் உன்னைத்தானே நீ அறிவுப்படுத்தி கொண்டு நான் இப்படிப்பட்டவன்ப்பா ஊர்ல எல்லாரும் பத்தியா அவன் ஊரு ஆத்திருவாத ஊராச்சே ஆமா அந்த ஊர்ல இருக்கிற உங்க வீடு ஏத்து வீடு பக்கத்து வீடு எல்லா ஊர் எல்லாருக்கும் நான் தான் கேளு நீ இப்ப எங்க இருக்க மதுரையில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சரா இருக்கிற அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் தான் வினைக்கேடன் நீ திருவண்ணாமலை போயிருக்கியோ ஒரு தரம் போயிருக்கேன் அந்த திருவண்ணாமலை இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட நான் தான் வினைக்கேடன் அப்போ எல்லாருக்கும் நீங்களா எல்லாருக்கும் நான் தான் என்று உன்னையே எனக்கு அறிவித்து பாவம் இன என்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு என்ன இப்படி ஆண்ட இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும் இவ்வளவு கருணை செய்து என்னை ஆட்கொண்டிடாவிட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது இப்படி நீ ஆட்கொண்ட உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ஆஹா நமக்கு இப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய ஒருவர் தன்னைத்தான் இன்னார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு தன்னை தனக்கு நமக்கு அருள் செய்து இப்படி எல்லாம் இருக்கிறவர் எப்படி செய்யணும் ஆனா என்ன நின்று என்ன செய்யணும் வேற எங்கேயும் போக கூடாது உன்னையே பாடணும் ஆனா என்ன நின்று அப்படிப்பட்ட எனக்கு இவ்வளவு பெரிய கருணை செய்த உனக்கு நான் என்ன செய்யணும் ஆனா என் அறிவித்தன்னை ஆட்கொண்டு எம் பெறானாய்க்கு இரும்பின் பாவையான என்ன எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அல்லது மனிதனா இருக்கனா இல்ல இரும்பின் பாவை இப்ப இந்த மைக் இருக்குது இது வந்து அப்படியே இதுல போட்டு செய்யப்பட்டு அப்படியே ஒரு கருவியா இருக்கு இதுக்கு ஏதேன்னு இருக்குமா முடியாது இதுக்கு என்ன இருக்குமா இல்லவா ஆஹா இப்ப திருவாசகம் நம்ம இது வாங்கி எல்லாருக்குடைய காதுக்கும் பரப்புறோம்னு தெரியுமா தெரியாது திருவாசகம் சொன்னாலும் பரப்பும் வேற ஏதேன்னு சொன்னாலும் பரப்பும் இல்லை கீழே போட்டாலும் கிடக்கும் அல்லது எடுத்து மேலே வச்சாலும் இருக்கும் இதுக்கு என்ன ஏதாவது தனியாக உண்டோ ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி இரும்பினால் செய்யப்பட்ட ஒலிபெருக்கி அது போல இரும்பினால் செய்யப்பட்ட பாவை ஒரு கைகால வச்ச ஒரு ஆள் அவ்வளவுதான் மனுஷன் அல்ல நான் அப்படி பாவம் இரும்பின் பாவை அணைய நான் நின்று பாடேன் உன்னை எப்படி பாடி இருக்கணும் இவ்வளவு பெரிய வான்கருணை செய்தேன் உனக்கு நான் உன்னையே பாடணும் அப்படி இல்லாமல் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் அலரணும் ஆரூரா என்றென்றே அலரான் அதனால அப்படி அலறுவதெல்லாம் கேட்டா நினைச்சு செய்யறதில்ல தன்னுடைய ஆர்வம் மிகுதி அது நீ வந்து மற்றவங்க கிண்டல் பண்ணுவான் அது இவங்களுக்கு தெரியாது இப்ப நீங்க கூட அண்ணாமலை பெருமானே வணங்குறோம் வணங்கும் போது ஒரு ஒரு வாரம் எங்கேயாவது போயிருந்தோம் தினமும் நீங்க போற பழக்கம் இப்ப இந்த ஊர்ல பல பேர் எல்லாம் போறாங்க கொடுத்து வச்சவங்க <laughs> விடாமல் அர்த்தஜாமத்துக்கு போறாங்க விடாமல் காலையில போறாங்க அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு வாரம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா தன்னை மருந்து அப்பா அண்ணாமலுக்கு ஒரு வாரம் வச்சாப்பா உன்னை வணங்கி அப்பா இன்னைக்குதான் என்ன உனக்கு போடுது அப்படின்னு நினைப்போம் பக்கத்துல நாலு பேர் இருக்காருன்னு தெரியாது அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப முத்தி போச்சு <laughs> ஏன்னா அவன் மனதான் சொல்லுவா அவனுக்கு உடனே தெரியும் அதை பத்தி இவங்க காதலாக மாட்டாங்க அது முத்துனா முத்தாட்டி பண்ண காலையே விடாது அதனால ஒரு எல்லைக்கு மேற்பட்ட பிறகு பிறரை பற்றி எண்ணம் இருக்காது நமக்கு அதே போல ஏதேனும் ஒரு துன்ப இறப்பு இறப்புல தந்தி கொடுக்குறோம் வந்தார் வந்தவொடனே ரொம்ப எதிர்பார்க்காத இருந்தவர் இறந்துட்டார் அப்படியே அங்கிருந்து வரும்போது தாத்தாவும் அப்பாவும் அப்பா என்னை விட்டு போயிட்டு அது வந்து மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டா ஆயிரம் வருத்தம் இருக்கலாம் ஐயா இப்படி அலறணுமா அம்மா இந்த முண்டம் இந்த முண்டத்துக்கு வந்தாலும் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியுங்கிற மாதிரி ஒரு பழமொழி தெரியாது ஆயிரம் பேருக்கு ஐயா அதுக்காக ஆண் வருது வர்றதில்ல தன்னை மறந்து வர்றது தன்னை மறந்து வர்றது நினைத்து வர்றது நினைத்து வருமா வராது அதே பெண்பாளார் தனியா நம்ம வீட்டுக்கு போனோம்னா உள்ள இருந்துகிட்டு வாங்குவாங்க எப்போ நீங்க அப்படி கேட்கிற பதிவு சாதாரண இருக்கிறவங்க இன்னைக்கு ஏன் செய்யறாங்கன்னா தன்னை மறந்துட்டாங்க அதனால அணையனான்று பாடேன் அலறிடேன் உளறிடேன் என்ன உளறினாரு எது முன்ன சொல்றது எது பின்ன தெரியாது தெரியாது அப்படி முன்னையும் முன்னி கூட சொல்லுவோம் என்ன உளருது அப்படி என்ன தன்னை மறந்து வர்றது உளறிடேன் ஆவி சோரேன் அப்படியே நான் சோர்ந்தளவா இருக்கணும் இது ஒண்ணுமே செய்யலையே பெருமானி ஒண்ணுமே செய்யலையே இவ்வளவு செய்த உனக்கு எந்த ஒன்றும் செய்யாம இருக்கணும் அலறிடேன் உலறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முனைவன்னா எல்லா செயல்களுக்கும் உயிர்களின் எல்லா செயல்களுக்கும் முன்னிற்பவன் முனைவன் அவன் தான் மிகச்சிறந்தவன் நான் கூட அடிக்கடி சொல்ற மாதிரி இப்ப டாக்டருங்கிற பட்டத்தை முனைவர்னு போட்டுக்கலாம்னு இப்ப தமிழ் தமிழாக்கம் பண்றோம் இருந்தாலும் பூசும் ஏன் ஆண்டவனும் முனைவன் இந்த வழியில போறதும் முனைவனா <laughs> என்னமோ நாலு படிச்சு ஒரு இரநூத்தி பக்கத்தை வீணாக்கி கொடுத்துட்டுது யூனிவர்சிட்டியும் டாக்டர்னு கொடுத்துட்டுது அதுக்கு தமிழாக்கம் முனிவர் அப்படி போடுறான் முனிவனா அவனும் முனிவன் நம்மளும் முனிவனா கிடையாது என்னமோ அதுக்கு தமிழாக்கம் நம்ம இவர் என்ன இப்ப நம்ம பேசிட்டு வந்தோமே யாரு தேவனைய பாவன் தேவனைய பாவனர் இந்த டாக்டர்ங்கிறதுக்கு பண்டாரகர் என்று ஒரு மொழிபெயர்த்தார் பண்டாரம்னா மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து பண்டாரம்னா எல்லா பொருள்களும் இருக்கிற இருப்பு இருப்பு அது பண்டாரம் அதனால இவர் பண்டாரம் ஏன்னா இந்த டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே உயர்ந்ததுன்னு பேரு பேரு அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல விஷயம் இல்லை பேர் அதான் யூனிவர்சிட்டியில் முடிந்த முடிவாக கொடுக்குற டிகிரி டாக்டரேட் அது பெரிய மகாத்வான்னு அர்த்தம் ஒண்ணும் இல்ல கடைசியில் அப்படியே அதுக்கு பண்டாரகன்னு செஞ்சார் இப்ப அதை விடுத்துட்டு இவங்க என்னன்னா முனிவர் போட்டுக்கிறோம் எல்லாமே சரி வராது எல்லாம் என்னமோ சரி கொடுக்குது <laughs> ஆனால் இங்க முனைவனே தொல்காப்பியர் தான் இந்த சொல்ல முழுமை எடுத்தாண்டார் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் என்று இந்த முனைவன் என்று பெருமானை முதல் முதல் சொன்ன பெரியவர் இப்பொழுது இருக்கிற நம்முடைய இலக்கியங்களிலே தொல்காப்பியர் தான் முன்னே முனைவன் வழி வழியா அப்படியே சொல்லிட்டு வரோம் முனைவனே முறையோ நான் நானவாறு நான் இப்படிப்பட்ட உன்னுடைய கருணையினால இவ்வளவும் நான் பெற்றுக்கொண்ட நான் ஒன்று கூட செய்யாம இருக்கவே இது முறையாகுமா முறையோ நானவாறு முடிவறியேன் இப்படி ஒரு ஜென்மம் ஒருவித நன்றி இல்லாம இருந்து ஒண்ணுமே இல்லாம உணர்ச்சியே இல்லாம இருக்கிறதுக்கு இது என்ன ஆகும் எங்க போகும்னு தெரியலையே முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானி நீதான் முதலும் நீதான் அந்தமும் முந்திய முதல் நடு இறுதியும் என்ற சொல்ற முதலும் அவர்தான் நடுவும் அவர்தான் இறுதியும் அவர்தான் என்ன ஆறு ஆதியும் அந்தமும் ஆயிரம் ஆதியும் அந்தமும் என்று சொல் இப்படியாக முதலந்தம் ஆயினானே இதை நம்ம முன்னே படித்திருக்கிறோம் அதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டினுடைய தொடக்கமா வரும் அது எதுக்குன்னு இப்ப நம்ம மனநம் பண்ணோம்னு சொன்ன இப்ப அடுத்த பாட்டு என்னன்னு தெரிய வேண்டியல முடிவரியேன் முதலந்தம் ஆயினானே என்று முடியுது ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்தியான் யாவரனும் கடையனாயன் ஆயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டு நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் எடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனே இதுதான் நின் பெருமை என்றே என் பெருமான் என்றென்றே பேசுவேனே பேசுவேனே பேசில் தான் ஈசனே எந்தா எந்த பெருமானே அப்படி ரொம்ப அருமையா பண்டைய காலத்துல அதெல்லாம் பெரியவங்க செய்தது ஒரு பாட்டினுடைய இறுதி அது அடுத்த பாட்டுக்கு தொடக்கம் வச்சுட்டா அந்த காலத்துல மனநம் பண்றதுதான் இப்பதான் அந்த மனநமே வேணான்ட்டான் அப்ப மனநம் பண்றோம் ஏன் மனநம் பண்ணா நல்ல சொற்கள் வாயில வரும் புண்ணியமான சொற்கள் வாயில வரும் பேசும்போது இந்த சொற்களே பயன்படுத்துவான் தமிழ் வளரும் தான் வளருவான் வளரப்படாது அதனால வந்துச்சு நின்றுச்சு நடந்துச்சு நம்ம சொல்லே சொல்லி இவன் காலம் சொல்லி போயிடும் எங்க பெருமான் தான் அந்த நாட்டிலேயே யார் மட்டத்துல மட்டம் மட்டத்துல மட்டம் நம்ம கீழ் அடியான் பாவம் ஆகையனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்த யான் யாவரினும் கடையனாய நாயினேன் நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பே கூட சொல்றோம்ல நீங்கள உள்ள போக முடியாது பந்தல் உள்ள உள்ள போக முடியாது எல்லாம் தடைப்படுத்திருப்பாங்க யாரையா போயா அப்படிமா அங்க யார் தெரியுமாப்பா இந்த கல்யாணத்துல அவருக்கு நான் பையன் விடுறா அப்படின்னு அப்படி சொன்ன அப்படிங்களான்னு விடுவான் அது மாதிரி இங்க எல்லாம் மறைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பெருமான் நான் ரொம்ப கடைசி ஆளு ஆனாலும் என்ன சொல்றேன் யாவரினும் கடையனாய நாயினின் இருந்தாலும் அங்க உள்ள எல்லா மறைகளுக்கு மறைகளா இருக்காரு பாருங்க அவர் தான் என்ன ஆட்கொண்டது அப்படியா அப்ப நீ வாயா அப்படின்னு அழைச்சிட்டு நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் உனக்கு நான் அன்பன் சொல்லிட்டு இருக்கிறேன் உனக்கு அன்பன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா எனக்கு இல்லை அப்படியோ சொல்லிட்டு இவ்வளவு கீழ்மையாக தன்னை அப்படியே ஆக்கி கொண்டு பேசுவது அவருடைய உள்ளந்தான் நான் நான் உனக்கோர் அன்பன் அன்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் சரி அப்படியாவது நீ ஆண்டு கொண்டது எதனால சரி தொலைறான் என்ன பண்றது இப்போ அவனு தான் நம்ம அன்பரா இருக்கட்டும் என்று நீ அடியர் பட்டியலில் சேர்த்துட்ட சேர்த்துட்ட என்ன பண்றது அதனால ரொம்ப மார்க் கம்மியா இருக்குது மற்ற எல்லாத்துலயுமே பதினஞ்சு இருபத்தஞ்சு வாங்குற ஆளை எப்படிதான் மேல போடுறது முடியாது நீங்களே ஆனா நாலு பேர் நம்ம கீழே இருக்கவங்க ஐயா ரொம்ப கடுமையானவங்க ஏழையானவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க சடி விட்டு அப்ப என்ன நல்லவா தெரடுன்னு போடும் திரடுன்னு தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ல போட்டு பாஸ் பண்ணி வைக்கிறான் ஏன்னா இது போட்டால் ஒளி அது வந்து இது ஜென்மத்துக்கும் கிடையாது சொல்லுவான் ஆனாட்ட ஐயா உங்க காலத்துல ஆகல அவ்வளவுதான் அவன் மாடு மேய்க்க வேண்டியதான் சரி ஒரு ஆன்மா மாடு மாய்க்காம இல்லவா ஏதோ மாணவர்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும்னு குற்றாங்க அப்படி போடுது அது மாதிரி அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதத அப்படி தூக்கி விடுறது என்ன வேற என்னதான் பண்றது வாங்க வாங்க வாங்க இப்படி வந்திருக்கேன் சென்ற முறை கூட ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே